நாராயணன் படைத்தான் நான் முகனை நான் முகனை கேரார் சிவன் பிறந்தான் என்னும் சொல் சீரார் மொழி செப்பி வாழலாம் நெஞ்சமே மொய்வோ மொழிதாய் பரநடியே வாழ்த்து நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனை தான் படைத்தான் யான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்த நாள் பொருளை சிந்தாமல் கொள்மினீர் தேர்ந்து நான் முகனை நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் முகமாய் சங்கரனாய்த்தான் பாடாய்த்தான் முகமாயந்தாதி மேலிட்டு அறிவித்த பொருளை சிந்தாமல் கொள்வினீர் தேர்ந்து தேருங்கால் தேவன் ஒருவனே என்றுரைப்பர் ஆறு மறியாரவன் பெருமை ஓரம்பொருள் முடிவுமே தனைய எத்தவம் செய்தார்க்கும் அருள் முடிவதாழியான் பாலில் கிடந்தருவேம் பண்டரங்கம் மேயதுவும் ஆளில் துயன்னருவு மாறிவாலத்தொரு பொருளை வானவர் தம்மை பொருளை அப்பிலரு பொருளை யானறிந்தவாறு ஆறு சடக்கரந்தான் அண்டர்கான் தன்னோடு கோரோடாய நண்பருவம் கொள்காயத்து வேறொரு வரில்லாமை நின்னானையம்மானை எப்பொருட்கும் சொல்லானை சொன்னேன் தொகுத்து தொகுத்தவரத்தனாய் தோலாதான் மார்பம் பகேட்டவளயுகிர்த்தோள் மாலே உகத்தில் ஒரு நான் நீ உயர்த்தி உள்வாங்கினிய அருநான்கும் ஆனாய் அரி அரியார் சமணர் அயத்தார் பபுத்தர் சிறியார் சிவப்பட்டார் செப்பெரிய மாயவனை மாதவனை மாதவனையத்தாதார் ஈனவரே ஆதலாலின் என்னாக நாளையாக இனி நின்னாக நின்னருளன் பாலதே நன்னாக நான் நானுன்னயன்னி இளன் கண்டாய் நாரணனே நீ என்னயன்னி இலை இலசு நமத்தன் நஞ்ச ஈசனை வென்ற சிலை கொண்ட செங்கண் மால் சேராலை கொண்ட இறைந்தலையான் இலங்கையை ஈடழித்த கூரம்பனல்லால் குறை குறை கொண்டு நான் முகன் கொண்டிகை நீர் பெய்து மரகொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி மரகொண்ட கண்டத்தான் சென்னி மேல கழுவினான் அண்டத்தான் சேவடியாங்கு ஆங்கார ஆரமது கேட்டு அழலமிழம் பொங்காரவனாயான் பொன்மேனி யாம் காணவல்லமே அல்லமே மாமலரான் வாறு சடையான் வல்லரே அல்லரே வாழ்த்து வாழ்த்துகவாய் காண்கண் கேட்க மகுடம் தாழ்த்து வணங்குமென்கள் காட்டான் மாலாராட்டதுழாய் மண்ணு நீர் முடி என் தொல்லமால் தன்னை வழாவன் கை கூப்பி மதித்து மறுத்தாய் போய் நான்கேன் மதியார் போய் வீழ மறித்தாய் மதிகாள் விடுத்தாய் மறித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோல் விடுப்பான் ஆழிவிடற்கிரண்டும் போய் இரண்டின் வீடு வீடாக்கு பற்றி அறியாது மைவருத்து கூடாக்கு நின்று கொண்டுடல் வீடாக்கும்மை பொருளான் வேத முதல் பொருளான் விண்ணவர்க்கு நற்பொருளான் நாராயணன் நாராயணன் என்னையாளி நரகத்துச் சேராமல் காக்கம் திருமா தன் சப்பராத பிணச்சமயர் பேச கேட்டு ஆசைப்பட்டாழ்வார் பலர் பலரேவரத்த படிகடந்தான் பாடம் மலர வெட்டிராஞ்சி வாழ்த்தவலராகில் கண்டன் கண்ட வகையே வரும் கண்டீர் நீர் கண்டன் கண்ட நிலை நிலமன்னு மன்னஞ்சம் அண்ணாண்டு தேவர் தலமன்னார் தாமே மாற்றாக பலமன்னறி போர் மாள வெங்கதிரோன் மாய பொழில் மறைய தேராழியால் மறைத்தாரால் ஆலனிழார்க்கு அறநெறியாய் நால்வார்க்கு மேலயோகத்துராய்த்தான் மைத்தவத்தோ நாளமளந்தானை ஆழு கிடந்தானை ஆல்மேல் வளர்ந்தானை தான் வணங்கு மாறு மாறாய தானவனை வள்ளுகிறாள் மார்வீராண்டு கூறாக கீரிய கோளரியை வேறாக திருப்பாறை வெல்லுமே மத்தவரை சாத்தி தவம் தவம் செய்து நான் முகனால் பெற்றவரத்தை அவாஞ்செய்தாழியானே வந்தம்மை காப்பாயினி காப்பதனையாவாயினி வைகுந்தமீ பாயும் எவ்வுயிர்க்கும் நீலகல்லாம் நின்னருட நிற்பனவேம் தவத்தவதேவனேயரி சுடரு வாழ்வரையும் என் திசையும் அண்ட திரி சுடரு மாய இவை இவையாய் பிளவாய் திறந்தரிகான் இவையாவெறிவட்ட கண்கள் இவையாயறிவங்கு காட்டும் இமையோரு பெருமான் அறிவங்கு காட்டு அழகு அழகியாந்தானே அரையொருவன் பழகியான் தாழ பணிமேன் உழவியாய் தானுலகுக்கும் தன்மைக்கும் தன்மயனே மீனாய் உயிரழுக்கும் வித்து வித்து வேண்டுங்கோலோ விடையடர்த்த பாத்தேயுழவன் பழம்புனாத்து மொய்த்தெழுந்த கார்மேகமென்ன கருமால் திருமேனி நீர்வாணம் காட்டும் நிகழ்ந்து நிகழ்ந்தாய் பால் பொன் பசுப்பு கார்வண்ணம் நான் குமிகழ்ந்தாய் இருவாராயம்பியப்புகழ்ந்தார் சுவேதனை சேனாவதியாய் மனப்போர் முடிக்கும் வகை மகையால் மதியாது மண் கொண்டாய் மாற்றம் வகையால் வருவதொன்றொண்டு வகையால் வைரம் குழைத்தென்னும் மாவலிதானென்னும் வயிறவழ கொழித்தாய் மத்து மாற்றத் தொழுவார் ஒருவராயம் யானின்மை காற்றாச்சடையான் கரை கண்டாய்க்கும் கண்டுகொள் கண்டாய் கடல் வண்ணா யாருன்னை கண்டுகொள்கிற்கு மாறு மால்தான் புகுந்த மடனஞ்சம் மாற்றருவம் பேராக கொள்வனோ பேதகாடிதான் நீராடிதான் காணமாட்டாத தாரகலச்சேவடியை யான் காணவல்லேற்கிது இது விலங்கையீடடிய கட்டிய இது விலங்கு வாலிய வீழ்த்தது இது விலங்கைத்தான் ஒடுங்கவில் நொடுங்க தன் தாரிராவணனை ஊனொடுங்க எய்தான் உகப்பு உகப்புருவந்தானே ஒளியுருவந்தானே மகப்புருவம் தானே மாதிக்கிளி புருவம் ஒன்று கொண்டு ஓசனையான் வீழ ஒரு கணையால் அன்னிக்கொண்டெய்தானவன் அவன் என்னையாளே அரங்கத்தரங்கில் அவனன்னைதாமல் காப்பாவனதுள்ளத்து நின்னானிருந்தான் கிடக்குமே வெள்ளத்தரவணையின்மே மேல் நான் முகன் அரணாயிட்ட விடு சாபம் தான் நாரணனொழித்தான் தாரகையுள் வானோர் வெறுவானை ஏத்தாத பேயாள் பிறக்கும் கருமாயம் பேசில் கதை கதைப்பொருள்தான் கண்ணன் திருவயிற்றினுள்ள உடாய்ப்பாளவு பாடுபாக்கென்று படைப்பாருள்ளான் வாய்ந்த குணத்து படாத தடமினோ ஆய்ந்த குணத்தானடி அடிச்சகடம் சாடி அறவாட்டி யானை பிடித்தொஜித்து பேய்மூலாய் நாஞ்சோண்டு வடிப்பவளவாய் பின்னை தோழிக்கா வல்ல தெரு திருத்து கோப்பெண்ணு மானான் குறிப்பு குறிப்பனக்கு கோட்டு கோட்டுயோர் மேயானயத்த குறிப்பனக்கு நன்மபயக்கடத்துமேயானை மெய்வினை நோயெய்தாமல் தான் கடத்தும் தன்மையான் தாழாலுலகம் அளந்தவசவேகொல் வாழா கிடந்தருடம் வாய்த்திரவாடோதம் வந்தழைக்கும் மாமயிலை மாவல்லிக்கணியான் ஐந்தளவாய் நாகத்தனை ஆளாலுலகன் அளந்தவசவ கொல் வாழா கிடந்தருடம் வாய் தீராவா நீளோதம் வந்தழைக்கும் மாமயிலை மாவல்லே மாவல்லேக்கணியான் ஐந்தலைவாய் நாகத்தனை நாகத்தனாய் குடந்தை வெக்கா வெக்காத்திருவெவ்வொள் நாகத்தனாய் அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார் கடல் கிடக்கும் ஆதினெடுமால் பார் கருத்தனாவத்தனை குடந்தை வெக்காத்திருவெவுள் நாகத்தானாய் அரங்கம் பேரன்பில் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதிநெடுமால் அணை கருத்தனானுலவு தீவளே மாகடல் மா பொறுப்பு தானுலாவு வெங்கடிரும் தன்மதியே மேனிலாவு கொண்டல் பெயரும் திசையட்டும் சூழ்ச்சியும் அண்டம் திருமாலகைப்பு அகைப்பில் மணிசாராய் ஆறு சமயம் புகாய்த்தான் பொறு காடால் நேர்வாய்க்கு நீர்வாய்க்கு மேலத்தேவர்வாலாட்டும் எவ்வாறு செய்கையும் அப்போதொழியும் மழைப்பு அழைப்பன் திருவங்கடத்தானாய்க்கான இழாய்ப்பான் திருக்கூடல் கூட மழைப்பேரருவி மணிவரண்ணி வந்திழிய யான வெறுவே அறவடங்கும் வெற்பு வெற்பன்னு வேங்கடம் பாடினேன் வீடாக்கி நிற்கின்ற நின்று நினைக்கின்றேன் நூல் வளையில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வனார் கால்வளையில் பட்டிருந்தேன் கான் காணலுருகின்றேன் கல்லறிவி மூத்துதிர ஓன விழவில் ஒளியதிர பேணி வருவேங்கடவா என்னுள்ளம் புகுந்தாய் திருவேங்கடமதனை சென்னு சென்று வணங்குமினோ சேனுயர்வங்கடத்தை நின்று வினகடுக்கும் நீர்மயம் கடிக்கமலனான் முகனும் கண்முன்னத்தானும் அடிக்க கமலமிட்டு மங்கு மங்குல் தோயி சென்னி வடவங்கடத்தானாய் கங்கொல் புகுந்தார்கள் காப்பணிவாங்கள் சடையற வைத்தானும் தாமரமேலானும் குடையரத்தாம் குவித்து கொண்டு கொண்டு குடங்கால் மேல் வாய்த்த குழவியாய் தண்டவரக்கந்தலை தாளால் பண்டெண்ணி ஓம் குமரன் நிற்கும் பொழில் வேங்கடமலைக்க போம் உள்ளீர் புரிந்து புரிந்து மலாரிட்டு புண்டாரேகப்பாராம் பருந்து படுகாடு நிற்பெங்கும் தானோங்கி நிற்கின்னான் தன்னருவி வெங்கடமே வானோர்க்கும் மன்னோர்க்கும் வைப்பு வைப்பன் மணி விளக்கா மாமதியை மாலு கண்ட பொழுதும் கை நீட்டும் எப்பாடும் வேடு வளைக்க குறவர் வில்லொடுக்கும் வெங்கடமே நாடு வளைத்தாடுது மேல் நன்னு நான் மணிவான் நானூர் ஆளியம் கோளாரியம் பொன்மணியம் மொத்தமம் பூமரமே பன்மணி நீரோடு பொருதொருளும் காணமும் வானரமும் வேடுமுடவேங்கடம் வேங்கடமே விண்ணோர்த்தொழுபதுவே மெய்மயால் வெங்கடமே மெய்வினை நோய் தீர்ப்பதுவே வெங்கடமே தானவர வீழ தன்னாழிப்படை தொட்டு வானவரை காப்பான் மலை மலையாமை மேல் வாழ்த்து வாசுகி சொற்றி தலையாமை தானொரு கைப்பற்றி அலையாமல் பீரக்கடைந்த பெருமான் திருநாமம் கூறுவாதையாவர்க்கும் கூத்து கூற்றமும் சாரா கொடுவினயம் சாரா தீமாற்றமும் சாரா பகையறிந்த ஆத்தங்கர கிடக்கும் கண்ணன் கடல் கிடக்கும் மாயனுரகிடக்கு முள்ளத்தனக்கு எனக்காவார் ஆரொருவரே எம்பெருமான் தனக்காவான் தானே மற்றல்லாக்காய வண்ணனே உன்னை பிறரறியார் என் மதிக்கு விண்ணெல்லாம் உண்டோ விலை விழாக்கால் பாடுவர் விசாதியொன்பர் தலக்காட்படி விடமுண்ட வேந்தனையே வேறாரே தாரார் கடமுண்டார் கல்லாதவர் கல்லாதவர் இலங்கை காட்டழித்த காகுத்தனல்லால் ஒரு தெய்வம் யானிலே கொல்லாத தேவரை தேவரல்லாரை திருவில்லா தேவரை தேரல் மின் தேவு தேவராய் நிற்கு நிற்குமத்தேவு அத்தேவரில் மூவராய் நிற்கு மது புணர்ப்பு யாவராய் நிற்கின்றதெல்லாம் நெடுமாலன் நோராதார் கற்கின்னதெல்லாம் கடை கடனென்னமாறார் கழல் தொழுது நாளும் இடனென்பத்தராவடனென்ன நீரோதமேணி நெடுமாலே நின்னடிய யாரோத வல்லாரவர் அவர் இவரன் அனங்கவள் தாரக்கு எவருமெதிரில்லை காண்டீர் வரி கடல் நஞ்சமுண்டான் கடனென்னு வானர் குடனென்னு தோத்தான் ஒருங்கு ஒருங்கிருந்த நல்வினாயே தேவினாயுமாவான் பிறங்கொருந்தம் சாய்த்தவனே பேசில் மருங்கிருந்தவானவருதாம் தானவருதாம் தாரகைதான் என் நெஞ்சமானவருதாம் அல்லாததென் என் இருள் நீக்கியம்பிரான் மண்ணஞ்ச முன்னொரு நாள் மண்ணளந்தான் என்னஞ்சமேயானை இல்லாவிடயத்தான் வெவ்வினதீர்த்தாயானு காக்கினே அன்பு அன்பாவாய் ஆரமுதமாவாய் அடியனுக்கென்பாவாய் எல்லாமும் நீயாவாய் பொன்பாவைகள் கிளரொளி என்க சவனே கேடின்னி ஆழ்வாய்க்கு அடியனாட்பாட்டுடி தருவாய் காண்டுகளன் நின்றாழ்பாட்டொடிதருவேன் தன்மையை கேட்பார் கரும்பொருளாய் நின்ன அரங்கனே உன்னை விரும்புவதவில்லன் மனம் மணக்கரம் சாரா மதுசூடன் தன்னை தானாக்கதான் தஞ்சமாக்கொள்ளில் எனக்கதான் இன்னொன்னுலகாய ஆணையோட்டினான் சென்னொன்னின் திரு திரு நின்ற பக்கம் திருவிதன்றோரார் கருணின் கல்லார்குராய்ப்பர் திருவிருந்தமாறுவன் ஸ்ரீதரந்தன் வந்துளவு தந்துழாய் தாறு தன்னை சூடி தரித்து தரித்திருந்த நாகவே தாராகணப்போர் விரித்துரைத்தவன்னாகத்தொன்னை தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது போரான ஏத்துமினோ பொன்மகரக்காரானாய் ஆதிப்பெருமானை ஆதானை நல்லானை நாரணனை நம்மேள் பிறப்பருக்கும் சொல்லானை சொல்லுவதே சூதாவது சூடாவது என் நஞ்சத்தண்ணினேன் சொல் மாலமாதாய மாலவனாய் மாதவனாய் யாதானும் வல்லவா சிந்து சிந்தித்திருப்பேற்கு வைகுந்தத்தில்லையோ சொல்லிடம் இடமாவது என்னஞ்சமென்னெல்லாம் பண்டு படனாகனாய் நெடியமார்க்கு இடமாக வைய மதிசோடு தன்னோடு அயனை நான் வையன் ஆட்சையன் வளமலமாக வலமாக வைகள் குலமாக கோற்றம் தானாக நலமாக நாரணனாவதியை ஞான பெருமானை சீரணனை ஏத்தும் திறம் திறம்பல் மின் கண்டீர் திருவடிதான் நாமம் மறாந்தேம் புறந்தோழாமாந்தேயம் சாதுவராய் போதுமேன்களென்னான் நமனும் தன் தூதுவரை கூவிச் செவிக்கு செவக்கென்பமாபாதேவேம் சங்கன்மால் நாமம் புவேக்கும் புவியாதுவேகாண்டே கவிக்கு நிறைபொருளாய் நின்னானை நேர்வாட்டேன் பார்க்கில் மறைப்பொருளும் அத்தனையே தான் தான் ஒருவனாகி தரணியிடந்தெடுத்து ஏனொருவனாயேற்றல் தாங்கியாரே யானொருவன் இன்னா அல்ல இருநிலத்தை சென்னாங்கடிப்படுத்த செய்யனியன் சிறியான் மிக பெரியான் ஆயந்து ஆயந்துபரக்கோனாய் நின்றமாய அண்ணோதிய ஆக்கதனை கல்லார் உலகத்தில் ஏதிலராய் மெய்ஞானமில் எல்லாரமில்ல துறவரமில்லன்னு சொல்லரமல்லனவும் சொல்லல்ல நல்லறமாவனவும் நல்லரமாவனவும் நால்வேதமாத்தவமும் நாரணனே ஆவதீதன் பாரார் ஆரே ஹரிவார் அனைத்துலகு மொண்டுமிந்த பேராடியான் தன் பெருமழை காறுதறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான் அவன் வைத்த பண்டை தானத்தின் பதி பறிப்பஞ்ஞர்காத்தாதே பாதிர நீர் பாழி மதித்தாடாய்ந்த வாழறவன் தன்னை மதித்தவந்தன் தன் வல்லாகத்தேத்திய மாமேனி மாயவனை அல்லாதொன்னேத்தாதென்னாக்கொண்டு மானிடம் பாடேன் நலமாகத்தே கொண்ட செஞ்சடையான் சென்று என்னும் பூக்கொண்ட வல்லவாறு ஏத்தமகிழாத வைகுந்த செல்வனார் சேவடி மேல் பாட்டு பாட்டு முராயம் படுகராயம் பல்பொருளும் ஏட்டியாச்சியுமிருவிசும்பு கேட்டமனுவும் சுருதி மறைநான்கும் மாயன் பட்டதற்பு தற்பன்னை தானடியானேலும் தடங்கடலை கற்கொண்டு தோர்த்த காடால் வாண்ணான் ஏற்கொண்ட வெவ்வினையும் நீங்க விலங்காமணம் வைத்தான் எவ்வினையும் மாயுமால் கண்டு கண்டு வணங்கினார்க்கு என் நான்கொள் காமனுடல் கொண்ட தவத்தார் தவத்தார்க்குமாயுணர்த்த பண்டலம்பும் தாரலங்கள் நீள் முடியான் தன் பெயர் அங்காரலங்கள் ஆனமயாலாய்ந்து ஆழ்ந்து கொண்டாதே பெருமானாய் அன்பினால் வாழ்ந்த மனத்திருத்தவல்லார்கள் ஏந்ததம் மிகுந்தமாக விரும்புவரே தாவும் தம் வைகுந்தம் காண்பார் விரைந்து விரைந்தடமின் மேலொரு நாள் வெள்ளம் பறக்க கராந்துலகம் காத்தாளித்தகண்ண பரந்துலகம் பாடின ஆடினகேட்டு கேட்டு படுநரக வீடின வாசல் கதவு கதவு மனமென்னே காணலாமென்றும் குராயம் வீணாயாவி தேர்ந்த விடையாக நல் தமிழவித்தி என் உள்ளத்தை நீ விளைத்தாய் கத்த மொழியாகி கலந்து கலந்தானுள்ளத்து காமவள் தாரை நலந்தானமேதொப்பருண்டே அளந்தளறியளிட்டேத்தும் ஈசனும் நான் முகனும் எண்ணி வருகள் விட்டேத்த மாட்டாத வேந்து வேந்தராய் விண்ணவராய் விண்ணாகித்தன்னடியாய் மாந்தாராய் மாதாய் மாற்றல்லாமா சார்ந்தவர்க்கு தன்னால் தான் நேமியான் வண்ணன் தான் கொடுக்கும் பின்னால் தான் செய்யும் பிதிர் பிதிரு மனமிலன் பெஞ்சகந்தோடு எதிர்பனவனக்கு நேரம் கடற்கால மன்னனையே கண்ணனையே நாளும் தொழக்காதல் பூண்டேன் தொழில் தொழிலனக்கு தொல்லை மால் தன்னாமமேத்த பொழுதனாக்கு மாற்றாதுவே போது கழுதினத்தவல்லாளன் வானரக்கோன் மதனழித்த வில்லாளன் நெஞ்சத்துளன் கண்டாய் நான் நஞ்ச ஒத்தமன் முழன் கண்டாய் உள்ளுவாருள்ளாத்துளான் கண்டான் தானாய் உளன்கான் தமியேற்கும் என்னொப்பார்கீசனிமை இமயப்பெருமலை போல் இந்திரனார்கிட்ட சமயவிருந்துண்டார் காப்பா சமயங்கள் கண்டானவை காப்பான் கார் நான் முகனோடு உண்டான் உலகோடுயிர் உயிர் கொண்டுடலடிய கொண்டுடலாடிய வாடும்போடோடி அயர்வன் அதிர்ப்பான் பேர்பாடி செயல் நேரச் சிந்தித்து வாழ்வாரே வாழ்வார் சிறு சமய பந்தனையார் வாழ்வேல் பழுது பழுதாகந்தறிந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகனி நாய்ந்து வைகள் தொழுவாரி வாழ்வார் கலந்த வினகெடுத்து வின் திறந்து வேத்திருப்பார்மிக்கு வேற்றிருந்து வெண்ணாள வேண்டுவார் வேங்கடத்தான் பால் திருந்த வைத்தாரே பன்மலர்கள் திரிந்து வாழ்வார் வருமதி பார்த்தன்பினராய் மற்றவர்க்கே தாழ்வாய் இருப்பாறு தமர் தமராவார் யாவர்க்கே தாமரமேலார்க்கு அமரர்க்கு மாடரவார்த்தார்க்கு அமரர்கள் தாழ் தாமரை மலர்களிட்டிறங்கி மால்வண்ணன் தாழ் தாமரை அடைவோமென்று மறந்தறியேன் என் அஞ்சத்தை வைத்து நின்று மிருந்தம் நடுமாலாய் என்னும் திருவிருந்த திருவிருந்தமார்பன் ஸ்ரீதரனு காளாய் கருவிருந்த நாள் முதலா காப்பு காப்பு மறந்தறியேன் கண்ணனே என்றிருப்பன் ஆப்பம் கொடியவம் பல்லோ ஏற்கு ஆக்கை கொடுத்தளித்த கோணே குணப்பரணே உன்னை விட துணியார் மீதெழுந்தாரிதாரிந்தாரஞ்செய்யார் வேறானார் நீராக கைதளேந்து காட்டி களப்படுத்து கைதளேந்த பாம்பினனையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகுமேடிமாய் இழிந்த பிறப்பிடும்பாய் ஆன் அமரார் கமராமை ஆன் கடனாடும் மன்னாடும் கைவிட்டு மேலையிடநாடு காண ஆண்ட நாடிமை இழந்த பிறப்பிடும்பை ஆண்டன் அமரார் கமராமன் கடநாடும் மண்ணாடும் கைவிட்டு மேலையிடநாடு காணி ஹரிந்த ஏசார்க்கும் நான் முகார்க்கும் தெய்வம் இனி அறிந்த எம்பெருமானொன்னை இனி அறிந்த காரண நீ கத்தவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரண நீ நன்கறிந்த நான் இனி அறிந்தேன் ஏசார்க்கும் நான் முகார்க்கும் தெய்வம் இனி அறிந்த எம்பெருமானொன்னை இனி அறிந்த காரண நீ காத்தவை நீ கற்பவை நீ நற்கிரிசை நாரணன் நீ நன்கறிந்த நான் முகனாய் நாராயணன் படைத்தான் நான் முகனும் தான் சங்கரனாய் தான் படைத்தான் முகமாய் அந்த மேட்டு அறிவித்த பொருளை